ஸ்ரீலலிதா பரமேஸ்வரியின் மகத்துவம் கேட்கும் திருச்செவிகள் வாழ்க மகாமங்களம் பொருந்திய ஸ்ரீலலிதாம்பிகையை மலேசிய திருநாட்டில் புத்ராஜயா என்னும் புண்ணிய திருக்ஷேத்திரத்தில் எழுந்தருளச் செய்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்வித்து பிறவியின் பெரும் பயன் கண்ட ஸ்ரீலஸ்ரீடத்தோ